பாடுவதெல்லாம் பராங்குசனை நெஞ்சார தேடுவதெல்லாம் புளிக்கீழ் தேசிகனை ஓடிப்போய் காண்பதெல்லாம் நங்கையிரு கண்மணியை விரும்பி பூண்பதெல்லாம் மாறன் அடி போது தெனராமகிழ் துடையலும் மௌலியும் திருக்கிளர் குழைக்காதும் கானராமலர் சோதியும் கைரவத்துவர் வாயும் மோனமாகிய வடிவமும் ஆர்வமும் முத்திரைத்திரு கையும் ஞானதேசிகன் சரணதாமரையும் என் நயனம் விட்டு அகலாதே எப்படி தொடங்குவது என்றே சற்று திகைப்பு ஏற்படுகிறது மதுர நதியை பற்றி கண்ணினும் திருத்தாமல் என்பது மதுரவியாளருடைய பிரபந்தம் அதனால மதுரை தனி வாழ்க்கையை உரையில் சொற்களிலே எண்ணி முடியும் அதற்கு முன்னால் அவர்கள் அன்பர் டி எஸ் ராமசாமி அவர்கள் அற்புதமாக வெளியிட்டிருக்கக்கூடிய திருமணங்களின் விளக்கம் அதை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் மிக எளிமையாக வேறு இன்பம் வேண்டாம் என்று சொன்னவர் ஆதலால் உதவி வேண்டேன் என்று தொடங்கி முடிவிலே அரங்க வைபோகம் என்று முடிக்கின்ற இடையிலே அரங்கனை எப்படி கூப்பிடுகிறேன் என்று சொல்லும் குறித்த நேரம் வந்து நின்றேன் மூத்த மூர்க்கனேனே மூத்த நேனே கள்ளத்தேன் நான் கள்ள கள்ளத்தேன் நான் தொண்டுக்கே தொண்டுக்கே தொண்டனாய் உள்ளுமான உள்ளிட்டெல்லாம் உடன் இருந்து அழி என்று என்னுடைய நான் விலவர திருப்பித்தேனே என்பது தொண்டர்களுக்குரியவர்களாக நினைப்பார்கள் அவருடைய சிரிப்பு ஐரணிகள் லாப்டர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம் தன்னைத்தானே தான் எப்படி எம்பெருமான் எப்படி நகமாக நடிக்கிற ஊரில் அவன்தான் உள்ளே இருக்கின்றன என் அரங்கன் அதனாலே உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் யாக என்ன எண்ணுகிறாரோ அதை எல்லாம் உள்ளிட்டெல்லாம் உடன் இருந்து உடன் இருந்து அழுதி என்று அதனாலே என்னுடைய கள்ளத்தை நீ என்று என்னுடைய நான் நிலவரன் என்கிட்ட நிலா இழந்து ஒழுங்குபடியாக திருப்பிட்டேன் தொடர்புடையாளர்களுடைய பாகவத்தின் முடிவிலும் அவருடைய சிரிப்பு அந்த சிரிப்பையும் மதுரை ஆழ்வாருடைய சிரிப்பையும் என்று நம்ம அனுபவித்திருக்கிறோம் அந்த சிரிப்பிலிருந்து மதுரையின் சிரிப்புக்கு வருகிறோம் மதுரை எங்கே சிரித்தார் என்றார் அதை குலயோகாச்சாரியார் அருமையாக அதைத்தான் தியானமாக சொல்லுவார் மற்ற யாழ்வார்கள் எல்லாம் ஆழ்வார்கள் மற்ற யாழ்வார்கள் பகிர்மனும் உண்ட போகும் ஒரு வார்த்தையும் உண்ணாத போதும் ஒரு வார்த்தையுமாக பேசுவார்கள் ஆனால் அவரை பார்த்து சிரித்திருப்பாரும் அதில் இங்கே தொண்டர் இப்படி இருந்தது உனக்குள்ளே இருக்கின்ற கடிதமே இங்கே மனிதர்களுடைய இருப்பு என்னன்னா ஐயோ எதை தெரிந்து கொண்டதாக கருதினார்களோ எது மோக்கியம் என்று உண்டார்களோ பகவத் அனுபவம் கிட்டவும் கிட்டியவோ அந்த முயற்சியிலே அவன் அடியார்களை பேணுவது அடியார்களை வணங்குவது தேசியம் என்று இருந்தவர்கள் பகவத்தர்மம் கிட்டாதவாறு கிட்டாத போது வருந்தி அதற்கு வருந்தி அவர்கள் அருகிலே இருந்தாலும் கூட பாகவதர்கள் அருகிலே இருந்தாலும் கூட இது அல்லவா இவர்களுடன் இருப்பதல்லவா முக்கியம் என்பதை எண்ணாமல் பேசுகிறார் இதை பார்த்து முதலடி செய்கிறார் என்று குமரவாச்சாரியாருடைய தீர்மானம் பௌத்தமும் கிடைத்த போது ஒரு வார்த்தையும் கிடைக்காத போது வேறுமாக இருப்பவர்கள் இந்த பௌத்த அனுபவத்திலே கிடைப்பதற்கு எது காரணம் எது வேறு எது அடிப்படை என்பதை அறிந்தவர்கள் இப்படி திணறுவானேன் என்று மதுரங்கிகளுடைய நிலையை மதுரவர்களுடைய நிலையை நாம் இந்த அடிப்படையிலிருந்து கணினி நிமித்தாங்க வழியாக எனவே யோகிக்கலாம் உங்களோடு சேர்ந்து யோகிக்கலாம் என்று கருதுகின்றேன் மதுரவிகள் அவதாரத்தரும் திருக்கூறும் அந்த ஒரு எம்பெருமான் திருநாமம் தான் எளிய முடியும் மதுரவிகள் அங்கே அவதரித்தாலும் அங்கே வைத்து இருந்த மா நெய்யை கவனிக்காமல் எங்கேயோ தேடி அயோத்தி வரைக்கு சென்றார் கங்கைக்கரைக்கு சென்றார் அவர் நீண்ட நாள் வாழ்ந்ததாக வரலாறு செய்து நம்மாழ்வாரை சந்திக்கிற போதே அவர் நூத்தம்பது பிராயத்தை தாண்டி இருந்தார் என்றும் இருநூத்தி எட்டு வயது வரை வாழ்ந்தார் என்றும் வரலாறு இவர் திருக்கோவூரை விட்டு திருக்கோவூரை மா நிதி அங்கே இருக்கின்ற வேதம் இல்லாமல் பெற்றவர் தமிழிலே பெரும் புலமை வாய்ந்தவரும் சாஸ்திரங்களிலே ஆராய்ச்சியிலே ஈடுபட்டவர் வேத அவருக்கு ஏதோ ஐயம் ஏற்பட்டது என்று அதை தெளிவதற்காக எங்கே இருக்கிறது திருப்பூர் தெற்குக்கோடியிலே இந்த தெற்கோடியிலிருந்து கண்டைக்கரை வரைக்கும் என சென்று அங்கேயாவது தன்னுடைய சந்தேகம் தீருமா கேள்விப்பட்டோம் இவர் படித்த வேதங்களிலே படித்த சாஸ்திரங்களிலே அடிப்படையாக இவருக்கு என்ன சந்தேகம் ஏற்பட்டதோ அதை தெளிவிப்பார் யாரும் இல்லை என்று ஒரு நாள் அனுஷ்டானத்திற்காக கையிலே தீர்த்தத்தை தேடிய போதும் கிழக்கிலே முடிக்க வேண்டிய சூரியம் எங்கெங்கோ தெற்கே முடிப்பதாக அனுபவப்பட்டு இது என்ன அதிசயம் என்று எடுத்த திருத்தத்தை உண்மையாமலேயே அப்படியே தெற்கு நோக்கு வர வரா தெற்கு நோக்கு வந்து வரும் இத்தனை வருடங்களாக வந்து இந்த ஒளியை பின்பற்றியே வருகிறார் இவருக்கு வழிகாட்டிட்டு அந்த ஒளியை பின்பற்றியே வருகிறார் வரும் பொழுது இவருக்கு ஓய்வு தேவைப்பட்ட பொழுது பகலிலே எடுத்த கொள்வதும் அந்த ஒளிவட்டம் காட்டுகின்ற ஒளியை தொடர்ந்து இரவிலே பிரயாணிப்பதுமாக திருப்பூர்வரை நிமித்தம் கொடுக்கிறார் தென்னிசை எந்த திருப்பதியிலிருந்து வருகை என்றாரோ அந்த தென்னிசை அந்த மேலே இங்க வந்து சேர்ந்து விட்டார் அந்த ஒளிவட்டம் கொண்டு விட்டது அந்த ஒளிவட்டம் அங்கே திடீரென்று குறுகூறுகள் வந்து அடைந்த உடனே திருக்குறுகூர் வந்து அடைந்த உடனே அதற்குள்ளே சென்று விட்டது அந்த கோயிலுக்குள்ளே சேர்ந்து எங்கள் அதை பின்தொடர்ந்து உள்ளே போனால் அங்கே புதிய மரத்தடியிலே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலம் தாய் நாமரவர்களின் விடகரையிலே அப்பன் போட்டு என்று அழைக்கப்பட்டிருக்கிறது அதுதான் காரியாருடைய தலைநகர் பூரக மன்னர் பாண்டிய வம்சம் சத்திரிய வம்சம் அங்கே அந்த தாய் தரத்தினம் அவனுடைய துணைவி உடையனங்கள் உரையரங்கனை திருவன்பரிசாரத்தை சேர்ந்தவர் நாகர்கோவிலுக்கு சமீபத்தில் இருக்கின்ற திருவன்பரிசாரம் அது இப்பொழுது திருப்பதி சாரம் என்று அழைக்கப்படுகிறது அதற்கும் ஒரு முக்கிய காரணங்கள் இருக்கு ஏனென்றால் இந்த திருவன்பரிசாரத்தில் ஆழ்வார் பாசனத்தை வைத்துத்தான் அதுக்கு மேலே திருப்பதி சாரம் ஆயிற்று என்பது எளிமையாக இருக்கிறது அந்த திருவன்பரிசாரத்து உடைய நன்கு காரிய அரசனும் உடைய நன்கு அமைச்சர்கள் மத்திய பரிவாரங்கள் எல்லோரும் தவமா இந்த சமந்தம் கொண்டிருப்பதை காண்கின்றார் முதலிடங்கள் வந்தவுடனே அவருக்கு தான் எதை பின்பற்றி வந்தாரோ அந்த ஒளிவட்டம் மூட்டை சுமந்திருப்பது போன்ற காட்சி அதனாலே அங்கே இருப்பவர்களும் இவரை கண்ட உடனேயே இவருக்கு கட்டாயம் நாம் வழிவிட்டு அவரை ஏறிக்கை வைக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் முன்னாடி போய் நிற்கிறார் மொழிமரத்தடைய இவருக்கு நின்ற பொழுது அங்கே இருந்த அந்த ஒளி இவர் மீது பாய்கின்றது ஒளி பாய்க்கப்பட்டிருக்கிறது உடனே அங்கே கேட்டு அடிக்கிறார் குழந்தை இறந்தவர்களுக்கு குழந்தைக்குரிய இருக்கக்கூடிய நிலைகள் எதையும் செய்யாமல் உணவு எதுவும் இல்லாமல் இப்படியே மூலத்தில் ஆண்டு இப்படி பதினாறு வருஷம் ஆகிறது இப்படி என்று சொல்லுகிறார்கள் இவர்கள் அதையெல்லாம் பாதி வாங்கி கொண்டுக்காக வாங்கி கொண்டும் அதை பார்த்து அங்கே இருக்கிறவர்களுக்கு முன்னாடியே அங்கே இருந்த இரண்டு கல்லை எடுத்து அந்த ஒன்று நீக்கு ஒன்றை கட்டுகிறது இப்படி கட்டிய பொழுதும் அவர்கள் எழுதியது சாக நினைவுகோசை வேத ஒளியை எழுதுகிறார் என்னுடைய சின்ன வயதுல அந்த ஊர்காரன் தான் எங்களுக்கு போதித்த வரலாறு தெரிவித்து இது பின்னால் இதை பற்றி எழுதுபவர்கள்லாம் ஏதோ அவங்க இருந்து ரெண்டு கல்லை எடுத்து அவங்க மேலே போட்டும் அவருக்கு உயிரிழக்கா இல்லையா என்று பார்த்தார்கள் அல்ல ஓசையை எடுக்கல மறந்து விடக்கூடாது நீ எனக்கு இந்த ஓசை எடுக்கக்கூடியாக மதுரை அவருடைய இயற்கையில் என்ன தெரியாது அவருடைய இயற்கையில் தெரியாது பின்னாலே சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் பால்மாமலைக்கு பக்கத்திலே கடற்காடு என்பது அதுவும் அதுவும் பக்கத்திலே அங்கு அருகாமையிலே ஒரு முக்கியமான குடும்பத்திலே இருந்த அரசவையிலே முக்கியமான பதவியிலே இருந்தவர் அவரும் அவர் தம்பியுமாக பல பங்குகளை குறித்தவர்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார் அப்பொழுது அவருக்கு திருநாமம் முத்தமனந்தி என்று இதை பற்றிய கல்வெட்டுகள் ஒரு ஆறு ஏழு வருடத்திற்கு முன்னால் மதுரைக்கு அருகாமையில் திருமூர் சமீபம் புத்தக்கடை அந்த இடத்துல நரசிம்மம் என்ற சொன்னது அந்த புகழ்ச்சி அருகாமையிலே இருக்கக்கூடிய கல்வெட்டிலே இந்த செய்திகள் கிடைக்கிறது சரி மதுரவி இப்படிப்பட்டவரும் அதனால அவருக்கு நிர்வாக திறமையும் அரசனிலே முக்கியமான பங்கும் பொறுப்பும் இருந்திருக்கிறது அதனாலே அவர் பேணி காக்க முடியும் துறை சார்ந்தவற்றை பேணி காக்க முடியும் இப்படி ஓதி எழுப்பினார் ஓதி எழுப்பிய பொருள் வேதசாக உள்ளே ஞானத்தில் இருக்கின்ற மோனத்தில் வீட்டிருந்த மோனமாகிய வடிவமும் மாதமும் முத்திரைக்கு அது உள்ளே இருந்து இவரை மலர பிடித்து பார்க்கிறது மதுரவியை மலர பிடித்து பார்க்கிறது இங்கே எத்தனை பேர் என்ன சொன்னார்கள் நீர் இருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை என்ன செய்யலும் இல்லை இப்படி இருக்கிறது என்று சொன்னவர்கள் இருக்கிற இவருடன் எழுப்பிய ஓசை வேத சாகை வேத ஒதுக்கு உள்ளே உட்கார்ந்து இருக்கிறதையும் அந்த ஞானம் கூட கிடையாது உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த வடிவம் மாறும் காடி அரசனுடைய வம்சத்துக்கு வெற்றிக்காக வாரிசாக அரசுக்கு வாரிசாக வந்திருக்கக்கூடிய மாறம் என்ற அரசின் திருவன் அரசன் அவர்கள் நன்றாக இதை கவனித்து பார்த்த மலர்களின் இந்த சிறுவன் இப்படி மலர விழிக்கிறது என்பதை தாடி அரசனும் உடைய நன்மையும் தங்கள் சேசும் இப்படி உடன்மொழியாக தன்னுடைய உணர்ச்சியை காட்டிவிட்டது என்று மகிழ்ந்து போய் எங்கள் குலத்துக்கு வாரியிலே இதை பிழைத்து தர வேண்டும் என்று மனிதர்களிடம் கேட்கிறார் அப்பொழுதுதான் முதலாளி தன்னுடைய தான் எதை செய்ய நினைக்கிறாரோ அதற்காக ஊர்ந்து எழுப்பினாரோ அதை அவர்களிடத்திலே விளக்குகிறார் நான் எழுப்பியது ஊதை அதை காவி செடி புலனுக்கு ஆனால் அது தந்த பகை தங்களை மலர வைத்தது அதனாலே இதற்கு விழி விழி இருக்கின்றது மேல் சிரிக்கின்றது அதனாலே தொடுப்புடன் வேலை செய்கின்றது நாக்கை தப்பு கொண்டுகின்றது அதனாலே அந்த புதனும் வேலை செய்கின்றது ஐம்புதனும் வேலை செய்கின்றது என்று இவர்கள் முதல் ஆரிய ஆரியரசனை பார்த்து கேட்பது போல ஆனால் தனக்கு தானே கேட்டுக்கொண்டு அப்பொழுதுதான் உலக வரலாற்றிலேயே சமய வரலாற்றிலேயே சமய கிளைகளும் சமய சிந்தனைக்கு உள்ள வரலாற்றிலே முக்கியமான ஒரு கேள்வி முதலுக்கு கேள்வி இந்த சிறுநடத்திலே கேட்கின்றனர் முக்கியமான கேள்வி லேண்ட்மார்க்கின் என்ன செப்பதின் பிறந்தால் சென்று எங்கே கிடைக்கும் என்பது கேள்வி செப்பதின் வயசில் சிறியது இருந்தாலும் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்பது கேள்வி உயிரற்ற ஒன்றுக்குள்ளே உயிர் புகுந்து விடுகிறது அப்போ உடலை கிடக்கு உடல் கிடைத்து விடுகிறது உயிரும் உடலுமாகிவிட்டது என்றால் அந்த உடல் பெற்ற உயிர் எப்படி தன்னை நிறைவேற்றிக் கொள்ளும் என்பது உடைய கேள்வி இது மதுரமையினுடைய கேள்வி உடனே அது பதில் சொல்கிறது ஆகவே இப்போ பேட்டைக்குள்ள வேலை அது என்ன சொல்லிட்டு அந்த குழந்தை அத்தை சென்று அங்கே கிடக்கும் இதைத்தான் நாம் முதல் பெருமாள் மொழியினால சொல்ல வேண்டும் நம்மாழ்வா என்ற நல்ல மூலத்திலேயே ஆழ்ந்திருந்த ஞான சேட்டும் மோனம் தெளிந்து போதம் தெளிந்து மதுரகதி கங்கை கரையிலிருந்து இங்கே வந்து சேர்வதற்கும் இத்தோட கோடம் தெளிவதற்கும் ஒத்துமை போயிட்டு அந்த சமயத்தில் அருமையான ஒரு பதிலை சொல்லி எல்லா விளக்கங்களும் அதற்கான வர வேண்டும் என்ற குறிப்பை உணர்த்திவிட்டது இவருக்கு என்ன சந்தேகம் என்று கங்கைக்கரை வரை அழைத்தாரோ அவர் கேட்ட கேள்வி என்ன செத்தரின் வயிற்றில் தெரிந்து கிடந்தால் எதை சென்று எங்கே கிடைக்கும் என்று இதைத்தான் இந்த அவர் ಅವರ ಭಗವಾಟೆ ತಿಳಿಯುವುದನ್ನು ಅತಿಥಿ ಮೈತ್ರಿ ಸಿಕ್ಕಿತು என்று அதிர்ந்து என்று சொல்லுகிறார்கள் அப்படியே இது வரும் அதிர்ந்து சேர்ந்து அறிவுடையது அறிவில்லாதது அறிவு அறிவு இல்லாத அனிமேட் இன்னானிமேட் சொன்னது போல அப்படி என்றால் சித்தியும் அசித்தும் எதை பற்றி பேசுகிறேன் என்றால் செத்ததின் என்று சொல்வது முடிய பொருள் அதில் எழுபது செத்ததின் என்று சொல்லி செத்ததின் வைத்து சிறியது பிறந்தார் என்று சொன்னால் சிறியது என்று சொல்லும் பொழுது அணுப்பிரவேசிக்கின்ற உயிரை குறிப்பிடுகிறது அணுகுமுறை இந்த உயிரை குறிப்பிடுகின்றது அதனால உயிருக்கு ஒன்றுக்குள்ளே உயிர் புகுந்து உடல் பெற்று உடலோடு உயிர் சேர்ந்து ஒரு நீங்கை ஒரு உயிர் வந்தது என்றால் அதனுடைய நிலைப்பாடு என்ன என்பதை ஒரு கேள்வி அதனால எத்தனை முடிவு என்று சைக்கிளோ பஸ் அதனால இறப்பு இறப்பு சுடர் இறப்பு இறப்பு சுடரை பற்றியும் இறப்பும் இறப்பும் எப்படி இந்த சுடர் என்றும் இதை நீக்குவது எப்படி இறப்பை ஒழிக்க முடியுமா என்பதெல்லாம் அதற்குள்ளே அடங்கி இருக்கின்றது இரவாகவே இருக்க முடியுமா என்ற கேள்வி என்றால் அப்படி என்றால் இந்த உயிரற்ற ஒன்றுக்கும் உயிருக்கும் இந்த உலகுக்கும் என்ன சம்பந்தம் என்பது அடிப்படை கேள்வி இதைத்தான் பின்னாடியே மிக விரிவாக குலலோகாச்சாரியார் தன்னுடைய தத்துவத்திரயம் என்ற அவருடைய கிரந்தத்திலே ஹிந்து இந்த மூன்று தத்துவத்தை தத்துவ கிரயம் இதைத்தான் விளைக்கிறது இது நம்முடைய சாஸ்திரங்களுக்கு உள்ள விசேஷமான இடத்தை செஞ்சிருக்க பெற்றிருக்கக்கூடிய நூல் ஆகவே அதற்கு தோற்றுவாய் எங்கே வந்தது மதுரடிகள் நம்ம ஆழ்வார் சந்திப்பிலே வந்தது நான் ஏதோ வரலாற்று செய்திக்குள்ளே புகுந்து விட்டேன் என்று எண்ணிவிடக்கூடாது இதை இந்த ஓசை எழுதியதை தெரிவிக்க வேண்டும் என்று எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இதை கொட்டி வருகின்றேன் அதனால மதுரை வடிகள் எத்தனை வேதம் வல்லவர் அவர் இந்த ஓட்டை எடுத்து வேதசாலை வழியை உண்டாக்கினார் என்று யோசிக்க வேண்டும் அதே மதுரை இப்பொழுது துள்ளி குடிக்கிறார் இது சொன்ன பதிலை கேட்டு துள்ளி அத்தை சென்று அங்கே கிடைக்கும் உயிரும் உணர்வு கூடி ஒரு ஆக வந்ததனுடைய பயனை அந்த பிறப்பு தீர்வு முறைக்கும் அந்த கர்மா தேர்வு முறைக்கும் அதை இங்கே கடந்து உலக வேண்டியதுதான் இந்த சம்பந்தத்தை தேடித்தான் இதை உலகாமல் போக்க முடியுமா இதற்கும் ஈஸ்வரனுக்கும் என்ன சம்பந்தம் என்பதுதான் மதுரகம் நீ வாடிக்கொண்டிருந்தது அவர் படித்த வேதங்களிலே இதற்கு பொருள் கிடைக்கவில்லை என்ற உடனே இப்பொழுது அத்தை பின்பு அங்கே கிடைக்கும் என்று இது சொன்னவுடனே உடனே இதில் அவர் தெளிந்தது என்கிறார் அத்தனையும் தெளிந்தது என்கிறார் ஆகியவரிடம் உடையனங்கள் அவர்களிடத்திலே உங்களுடைய திருமணம் நீங்களேதோ உங்களுடைய அரச பரம்பரையை ஆய்விக்க அப்படி தோன்றியிருக்கிறது அது நிறைவேற்றுதல் வேண்டும் என்று வேண்டுகிறீர்கள் ஆனால் அது எதற்காக தோன்றியிருக்கிறது என்பது அது பேசிய வார்த்தையிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக தோன்றியிருக்கிறது என்றால் மனித மனங்களை ஆட்சி செய்வதற்காக தோன்றியிருக்கிறது மனித மனித மனங்களை எல்லாம் ஆட்சி செய்வதற்காக தோன்றியிருக்கிறது அதனால இந்த அற்பமான நிலத்தையாடுகின்ற நீர் இருக்கின்ற உயிரினத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்ன வாழ்க்கை எப்படி என்பதை அதற்காக ஒரு அறம் செய்திருக்கின்றது என்று அறம் என்று மதுரவிகள் அப்பொழுது கூறுகிறது இந்த அடிப்படையை வைத்துக் கொண்டு நாம் இன்றைய பிரபந்தத்துக்குள் இந்த இன்றைய பேச்சுக்குள்ள அதற்குள்ளே செல்ல வேண்டும் அடிப்படைக்கு பார்க்கும் போதும் அதற்கப்புறம் மற்றதெல்லாம் வரல அங்கேயே முதலீடு போயிருந்தால் அதனிடத்திலேயே ஈடுபட்டு அந்த இடத்திலேயே ஈடுபட்டு மரணம் என்பது உலக இருந்து மாறி இருப்பதனாலே மாறன் என்ற பாண்டிய அரச பரம்பரை பெயருக்கே ஒரு விளக்கத்தை தந்துவிட்டது அவர்கள் குலத்திற்கு வேறொரு விளக்கத்தை இது சொல்லியிருக்கின்றது அவர்கள் குலத்திற்கு உள்ள அருமையான மலவேவி மகிழம்பூ மலர் மகிழ் என்று அந்த பரம்பரை அளிப்பார்கள் ஆனால் இந்த மகிழ் எனக்கு மகள் மாலையை தான் என்று அவர்களிடத்தில் நான் சொல்கின்ற இந்த மகிழ் மாலை செய்தி இதனால திருவாய்மொழியை படித்த விற்பாடு மதுரையிற்கு எப்படி நன்மம் ஏற்பட்டிருக்கும் என்பதை வைத்துக் கொண்டு முடிகிறேன் அதற்கு மற்றொரு காட்சியமாக இருப்பது எது என்றால் ஆழ்வார் பின்னணியிலே வைஷ்ணவ சுகுத்தம் நம்மாழ்வாருடைய திருவதாரத்தும் வைகாந்தி விசாரம் அறுபத்தி திருநாளுக்கு ஐந்தாவது திருநாள் ஐந்தாவது நாள் இன்னைக்கு நவதன் குறிக்கிறது திருப்போரூருக்கு எழுந்து வைத்தமான பெருமானும் மதுரவிகள் இங்க ஆழ்வார் நேரிட்டு வருவார்கள் ஸ்ரீவைகுண்டம் நாட்டம் திருப்பணிக்கும் பெருங்குளம் அவர்களிடம் இருக்கிறவர்கள் வருவது போல எல்லோரும் வந்து இந்த மங்களாசாசனம் முதலிலே அப்பொழுது மதுரவிகள் திருக்கோளூரிலிருந்து மலைகளே வரும் பொழுது இங்கே ஆழ்வார் திருநெல்வேலி போர் விவாதங்களுக்கு வரும் பொழுது கொத்த மாலையை அணிந்து கொண்டிருக்கிறார் எந்த மாலைகளையும் மகிழம்பூ மாலை மகிழம்பூ மாலை தான் அணிந்திருக்கிறோம் அந்த மழழம்பூ மாலை என்ன விசேஷம்னா மகிழம்பூ மாலை என்பது மாறும் அது நம்ம ஆழ்வாரே மகிழம்பூ மாலை என்பது மாறும் தான் மாறும் மகிழ் தெளிவு மடல் தெரிவு தாழ் ஆனா மகிழினுடைய கந்தம் வாசனை எப்படி அப்படிப்பட்ட வாசனை அதுதான் வாசனை அதை மகிழ்நாதனை பரத்துவம் நிர்ணயம் பண்ணுகின்ற ஆழ்வார்த்தனுடைய பாதுகாப்பிலே பரத்துவ நிர்ணயத்துடைய பாதுகாப்பு நாட்டவள் மகிழ் மாலை மாற்றினம் மானம் தடவோவன் வேட்டையால் சொன்னவாழை என்று அவரே சொல்கிறார் நாட்டவள் மகிழ் மாலை மாறினன் மகிழ் மாலை மாறினன் அவர் தான் மழை மாலை மாற்றினார் நம்மாழ்வார் தான் மழை மாலை அதனாலே நம்மாழ்வாரையே மகிழம்பு மாலையாக மதுரவிகள் சாத்தி கொண்டு வருகிறார் இப்படி சாத்தி கொண்டு வருவதற்கு என்ன விதேசம் இருக்கிறது என்றால் அவர் பெருமானுடைய அனுபவித்து இந்த கண்ணினை திருத்தாமலே என்னென்ன செய்திகளை தெரிவிக்கிறாரோ அதுதான் மகிழம்பு மாலை இன்னும் இந்த செய்திகள் இருக்குங்கிறார் என்பதை பார்த்து பார்க்கப்போம் இந்த அடிப்படையை முன்னாடி வைத்துக் கொண்டு இந்த என்னுடைய பேச்சு எனக்கு தலைப்பாக தந்திருக்கக்கூடிய கணினத்தில் இருக்காங்க என்ற அந்த பிரபந்தத்துக்குள்ளே இருந்தது முன்னால் திருப்பூரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் அந்த காலத்திலேயே திருப்பூர் இப்படி அசந்தனாக எழுந்திருக்கிறது ஏனென்றால் பின்னாளிலே ராமானுஜர் திருப்பூருக்கு எழுந்து வருகிறார் அந்த முக்கியமான பாதையிலிருந்து சற்று கூட அந்த ரோட்டிலிருந்து உள்ளே செல்ல வேண்டும் திருப்பூருக்கு அப்படி திருப்பூருக்கு இவர் செல்லும் பொழுதும் எதிரே ஒரு பெண்மணி வருகிறார் அந்த பெண்மணியிடம் இவர் கேட்டதாகவும் அவள் பதிஞ்சமதாகவும் எண்பத்தி நாலு வார்த்தைகள் திருப்போர் பெண்கள் கடிதம் என்று பெரிய அற்புதமான வார்த்தை இரண்டு ரகசியங்கள் எப்போ மீனிங் என்று ஆங்கிலத்தில் சொல்லும் ரெண்டு ஒன்று திண்ணியமான ரகசியம் வானாமலைக்கு இருக்கும் திண்ணியமானதுக்கும் ஏற்பட்ட அந்த சுபாஷனையும் தோன்றியது ரொம்ப அற்புதமான விஷயம் மற்றது ராமானுஜரும் இந்த திருப்பூர் பெண் பிள்ளைகள் எண்பத்தி மூணு வார்த்தைகள் சொல்லும் ஆனால் அதிக இங்கே ஒரு சந்தேகம் உண்டு இந்நாளிலே அதையே விளக்கமாக நான் யோசித்து பார்த்து எப்படி ராமானுஜர் இந்த பெண்ணிடத்திலே இந்த கேள்வியை கேட்டிருப்பார் என்று ஒரு சமாதானம் செய்து கொண்டேன் அவர்கள் பெண்ணிடத்தில் கேள்வி கேட்டு இங்கே இங்கிலவர்களையும் பெற வேண்டும் என்று எண்ணியிருப்பாரோ எனவும் தெரியாது ஆனால் ராமானுஜர் திருக்கோணூரில் சேவிக்க வரும்பொழுதோ திருக்கோணூர் பாதரத்தையே அடைந்திருக்கும் தொண்ணூற்றி ஒருவருக்கு நிறுத்தணும் என்று எல்லாம் கண்மண் கண்ணன் பெருமான் இரண்டே கண்கள் நீர்கள் மண்ணினுள் அவன் வளம் மிக்கவன் ஊர் யானி இளமான் ஒரு ஊர் திருக்கோளோடு அதனால நடந்துட்டு ஓடுவேன் எல்லாம் இடமா ஒவ்வொரு திருப்போடுவது எல்லாம் இடமா ஒவ்வொரு திருப்போடுவது என்று சொல்லியவாறு உள்ளே சென்றவர் எதிரே இந்த பெண் வரவும் தாமாந்திற்கு இப்படி அனுபவம் ஏற்படும் என்பதை தேவகி பிராட்சி விஷயத்தில் திருக்கோஷ்டி உள்ளே கண்டோம்மா திருக்கோஷ்டி உதவி நடந்தது அப்போ அந்த பெண் இப்படி வரும்போதும் இவரிடம் இந்த பாசகத்தையே சொல்லிக்கொண்டு வந்தவர் எண்ணம் இடமா புகுமூ திருப்போரோ எண்ணம் இடமா எண்ணம் என் இடமா புகுமூ திருப்போரோ என்பதுல மனதுக்குள்ள என்ன எண்ணிட்டா மதுரை இங்கே பிறந்ததானே எங்கேயோ சென்று திரும்ப திரும்ப திருநகரிக்கு வந்து கோபுரத்து வந்து அறிவுறுத்தப்பட்டு மாறனாரே அறிவுறுத்தப்பட்டு उन्हम தேவக்கு பருவிலே இன்னும் என்ற அனுபவம் கேளமா என்று அறிவு கொடுக்கப்பட்டார் அதனாலே ராமராஜன் மனத்திலே இது ஊடாடவே இந்த கேள்வியை மதுரகவியை கேட்டு இவர் கேட்கிறார் எல்லோருக்கும் இது ஊமுகமாக இருக்க உமக்கு போகமுகமாக இருக்கோ என்று மதுரகணியை மனசில் நினைத்து இங்கே நாளை தானே கங்கரைக்கு போனார் இது இருக்க நீர் அங்கே புகுந்தீர் கருத்துமையினாக இங்கேதானே மாதம் வந்து புகுந்து பதிகத்தினாக நிலைக்கட்டி இருக்கிறான் எதை என்றால் எல்லாம் கண்ணன் ஊனந்தூர்வு கருவினி தென்முத்திலையும் எல்லாம் கண்ணன் என்று நிலைப்படுத்தி இருக்கிறான் இப்படி நிலைப்படுத்தினதுல நாம வழியாக தாரக ஓட்டக போக்கியம் என்று தணிக்கை செய்கிறது கோரிக்கை செய்கிறது போக்கியதை பெறுவது என்று இருந்து சொல்லுவது அந்த பொருள் எல்லாமே கண்ணன் தான் எல்லாமே கண்ணன் தான் என்று நம்ம இருந்த இருப்பு இருக்கின்றது அந்த இருப்பு தான் நம்மாழ்வாருக்கு அந்த இருப்பு தான் அதுதான் மதுரகதிக்கு தாரக போதக போக்கியமாயிற்று அதனால திருக்கோணமுக்கள் முதலிய இடத்துல ராமானுஜர் கேட்டதும் அவர் மனதிற்குள்ளே மதுரையை நினைத்ததும் என்னவிடமான ஓமூர் திருக்கோரூர் என்று புதுமூர் ஓமூராய்க்கோ என்று கேட்டதில்ல மதுரையை கேட்டது போலதான் எல்லோரையும் கேட்கிறார் நம்மாழ்வாரே எங்கே வந்து புகுந்தார் திருக்கோரூரில் அல்லவா புகுந்தார் அதனால இந்த திருக்கோளுக்கு நம்மாழ்வார் இப்படி புகுந்திருக்கார் என்பதையும் கனியமரத்தடியிலே இருந்த மகிழ்வுக்கு எப்படி இது அறிவுறுத்தப்படுகிறது நீமரத்தடியிலே இருந்த ஆழ்வாருக்கு அவரை நீமரத்தடியில் இருந்த வாயிலே எல்லா பிரபந்தங்களையும் மூடுகின்றார் அவற்றை எல்லாவற்றையும் அவர் என்ற ஆதார கேட்டு வாயால ஊதி அப்படியே நினைப்பட்டுக் கொண்டிருக்கலாம் அப்படித்தான் புராண வழியாக வந்திருக்க வேண்டும் ஆகவே எல்லா பிரபந்தங்களும் மதுரவழிக்கு முதலே விளைவிக்க பெற்று நம்மாழ்வார்களை ஊத பெற்று அவர் தெரிந்து கொண்டு பின்னாலே அவருக்கு கோயில் எழுப்பி அங்கே அவருடைய உற்சவத்தை மாசி திருநாள் அவதாரம் மதுரவிகள் ஏற்படுத்தின திருநாள் தீர்த்தவாழ் வரல் மதுரவிகள் ஏற்படுத்தின திருநாள் அதனால அங்கே ஏற்பட்டு நம்மாழ்வார் என்னென்ன சொல்லியிருக்கின்றார் என்பதை எல்லாம் இவர் தெரிவித்துக் கொண்டபடி இந்நாளில் திருவான்மலை பிரபந்தம் எல்லாம் போன்று நம்மாழ்வார் புகழ்ந்து நல்ல பண்ணி இவரே அவருக்கு விருதுகள் போய் விழாக்கள் நடத்தி அப்பொழுது சங்கத்தார்கள் எல்லாம் கேள்வி கேட்டு இவருக்கு எப்படி விருது கொள்ளலாம் என்று அதற்கு மதுரட்டுகள் பதில் நம்மாழ்வாரே சங்கத்தார்கள் ஒரு கொடுத்த பாடல் என்றும் இருக்கின்றது அந்த புகழத்தார் அணுவாகி பிண்டம் பூத்த பேரடி உண்மை என்று அருமையான பதினான்கு வழி அகவல் அவர்கள் தத்துவங்கள் நிறைந்தது அற்புதமான உரை இரண்டு உரைகள் இருக்கின்றது ஒன்று பெரியராகவேங்கார் ராகவேங்கார் அவர்கள் எழுதின உரை மற்றொன்று தமிழ்ச்சங்கம் திருநாராயணியார் அவர்கள் எழுதிய உரை இதையெல்லாம் அவசியம் திட்ட வேண்டும் ஏற்கனவே பலருக்கு தெரிந்திருக்கிறார்கள் அதனால அந்த கணிதம் திருத்தாங்கு என்ற அவருடைய உலகத்தில் சிறுவாய் முறையில் இருக்கிற அத்தனை செய்திகளையும் திருவாய மொழியிலே நம்மாழ்வார் என்ன அனுபவிக்கிறாரோ அந்த அனுபவம் அத்தனையும் இவர் தன்னுடைய இந்த பத்து பாத்திரத்துக்குள்ளே உணர்ந்து வந்திருக்கு பதினோரு பாத்திரம் நம்ம ஆழ்வார் எவற்றை எல்லாம் அனுபவித்தாரோ என்ன சொன்னாரோ அதை அவற்றை எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் சாரமாக அப்படியே எடுத்து தன்னுடைய கணித எழுத்தாம்பு என்ற இந்த பிரபந்தத்திலே இதனை நமக்கு பெற்று தருகிறார் அணிவந்திருக்காமல் என்ற இந்த பிரபந்தத்திற்கு உதவும் வாசகத்திற்கு அற்புதமான வியாக்கியானங்கள் ஒன்று ஒன்று விஞ்ஞானிகளில நாலு வியாக்கியானங்கள் பெரிய வியாக்கியானங்கள் நஞ்சியர் நாயனார் இவை தவிர தம்பிரான வியாக்கியானம் என்று உங்களுக்கு இன்று என்னுடைய பேசுக்கு அடித்தளமாக சம்பிராம்படி வியாக்கியானத்திலிருந்து எழுதிய புத்தகத்தைத்தான் உங்களுக்கு விண்ணப்பிக்க வேண்டியிருக்கிறேன் இந்த வியாக்கியானங்கள் எல்லாம் அற்புதமாக கவியினுடைய உள்ளத்துக்குள்ளே சென்று நமக்கு இந்த விஜயத்தின் அடிப்படை என்ன என்பதை கிரகித்து தருகின்றன கடையில் மிக உயர்ந்த வியாக்கியானங்கள் அவற்றையெல்லாம் அனுபவிக்கவே ஆய்வு கூறார்கள் அதனால் ஏன் நம்மாழ்வாரை அவழகி என்றும் மற்ற ஆழ்வார்களை அவயவங்கள் என்றும் சொல்கிறோம் என்பதற்கும் அதில் எங்களுக்கு கிடைக்கும் ஏனென்றால் நாகமணியிலே வந்து குடிமரத்தடியிலே நின்று கணினத்தில் சாம்பு என்ற பிரபந்தத்தை ஆயிரம் ஆபத்தை தேவைத்தார் என்றும் அப்பொழுது அவருக்கு யோகத்தையில மாணவனே நேரில் தோன்றி எல்லா பிரபந்தங்களையும் தந்தார் என்பது வரலாறு கணிதத்தை வித்தாம்பை சேவித்து நம்ம ஆழ்வார்கள் பிரபந்தங்கள் மாத்திரம் அல்ல மற்ற ஆழ்வார்கள் பிரபந்தங்களையும் அவர் தந்தார் அதனால நம்ம ஆழ்வார் அவையடி என்றும் மற்ற ஆழ்வார்கள் அவருக்கு அவயவங்கள் என்று சொல்வதும் அந்த உருவகமும் நாதமணி சார்பிலே நமக்கு கிடைக்கின்றது இந்த வியாக்கியானங்கள் எல்லாம் கடுமை திருத்தாம் வியாக்கியானங்கள் எல்லாம் அடிப்படையில் மிக அருமையாக மிக ஆழமாக மானம் மனத்தை ஆழ முற்படுகின்றன இதே அழகிய மனமாக பெருமாள் நாயனார் கணினி திருத்தாமுக்கு வியாக்கியானங்கள் அவருடைய தகுதிப்பாடு என்ன பலம் என்ன என்பதை பார்த்தோம்னால் எதைத்தான் அவர் முக்கியமாக கருதுவார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் பண்ணியிருக்கிற வியாக்கியானம் எதற்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார் அவர் அமலநாதீஸ்வரனுக்கு வியாக்கியானம் பண்ணினார் கணேசனுக்கு வியாக்கியானம் பண்ணினார் நம்மாழ்வாருக்கு ஆச்சாரிய கிருதயம் என்ற அற்புதமான கமெண்ட் ஆச்சாரிய கிருதயம் என்று குறை அது என்ன நம்மாழ்வார் தோற்றத்தை கூட இது அக்னி சுதிரிடம் இல்லை பகவான் தேவனா யாரு எமக்கு என என்று இப்படியெல்லாம் இயந்து போற்றி ஆச்சாரியர்களுடைய ஊனங்களிலும் பெரிய ஒரு விளக்கத்தை யாராலும் செய்ய முடியாத ஒன்றும் மொழி மொழிபெயர்ப்பு வந்து போட்டு போயிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிரந்தம் அப்படிப்பட்ட அடைமணமாளர்களுமான நாயனார் மாறனை அடைந்தது எப்படி என்று ஆச்சாரியர்களுக்கு அறிந்தது எப்படி என்பதற்கு அவர் கடுமைத்திற்கான தந்திருக்கிற வியாக்கியானத்திலிருந்தே புரிந்து கொள்ளும் அதற்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் இவற்றை மேலாக நான் என்னுடைய பேச்சுக்கு பலமாக அடிப்படையாக கொண்டுள்ளது தம்பிரான் படி வியாக்கியானம் தம்பிரான் படி வியாக்கியானம் தான் நம்மாழ்வார் எம்பெருமான் நாராயணனே பரம் அவனே பரத்துவம் என்று நிலைப்படுத்துவது எப்படி என்பதனை நாராயணனே பரம் அவனே பரம் என்பதை அவர் மொழியிலே எப்படி தருகிறார் என்பதற்கு தாங்க எங்கிருந்து தொடங்குறது இந்த பரத்துவ ஆராய்ச்சி திருவிருத்தத்திலிருந்து தொடங்குகின்றது அவருடைய முதல் பிரபந்தம் திருவிருத்தம் திருவிருத்தத்துல முதல் பாசமே பொய் நின்ற ஞானமும் பொய்யாவதுக்கும் அழுக்கூடமும் இனிந்த நீர்மை ஞாமுறாமை ஆனா எங்கேயோ ஒரு மெய் நின்று கேட்கிறவாய் அடியன் செய்யும் விண்ணப்பம் குடிக்கிற போது அடியன் செய்யும் விண்ணப்பம் என தீங்குவர் ஒருமை ஒருமை எனக்கும் முதல்ல ஞாபகம் அழுக்கூடமும் இந்த அழுக்கு இனி எங்களுக்கு என்று இப்படி சொல்வதை கண்டுதான் பெரிய வாட்டான் உள்ள திருவிருத்தத்தில் இந்த அடிப்படையை வைத்துக் கொண்டுதான் பராமர்த்தம் மனுஷப்படுகையாக நாட்டுக்காகத்தான் மன்றாடுகிறார் நாட்டுக்காக நமக்காக நாட்டுக்காக மன்றாடுகிறார் அந்த திருவிருத்தத்தில் தொடங்குகிறது திருவிருத்தத்தின் இருவாயிலே ஞானத்தியானை கண்டுகொள்கின்றார் அந்த ஞானத்திற்கு எங்களுடைய மனது எப்படி புறப்பட்டது என்றும் அதனுடைய அந்த யாத்திரை எப்படி ஆயிற்று என்பதையும் திருவிருத்த பாத்திரங்களில் பார்த்தோம் அடுத்த பிரபந்தம் திருவாசிரியம் அது ஒரு மா தனி ஒரு மா தெய்வம் என்பதை நிலைநாட்டுகிறது இதில் பிறந்த ஞானத்திலே திருவாசிரியத்திலே ஓமாலையும் தாமரையின்றி தனிப்பெருநாயகன் தாமரையின்றி தனிப்பெருநாயகன் ஓமாலையும் நிலைநாடுகிறார் இவர்களை எளிமையாக ஒரு மணி இரண்டு வரையிலே இந்த பிரபந்தங்களை விட முடியாது நம்முடைய அவதாரத்திற்காக புரிந்து கொள்வதற்காக அடுத்த பிரபந்தம் பெரிய திருமந்தார் அதிலே பெரிய கழியை கேட்டு விட்டார் புவியும் எங்கிருக்கும் நகர்த்தார் ಹೆರಿಗಿನ ಬಳಿಗೆ ಮುಂದೆ ಅರಿವಿ ಹೆರಿಗಿನ ಬಳಿಗೆ நீ ನೀ ಎನ್ನಗತ್ತ யார் பெரியன் யார் பெரியன் என்பதை யார் பெரியன் நீ பெரியன் என்பதை யார் அறிவார் ஊன்பர்கள் மேன்மையாய் யார் பெரியன் நீ பெரியன் என்பதை யார் அறிவார் என்று ஒரு கேட்டு கேட்டீங்க யார் பெரியன் அங்க ஒரு செமிக்கோடு போட்டு போறாங்க யார் தெரியும் நீ தெரியும் என்பதை யார் அறிவார் என்று பெருமானிடத்திலே விவாதிக்கின்றே பொய்யும் இருவிதமும் அங்கிருக்கும் எல்லாம் உனக்குள்ள அடக்கம் நீ எனக்குள்ள அடக்கம் வேண்டும் அப்போ பொய் நின்ற ஞானத்திலிருந்து ஞானத்தினால் உருமாதையும் தாமரை முந்தி தனிப்பெரும் நாயகன் அடுத்தது இங்கே பெரியன் பெரியநாயகனா அவன் தெரியும் பூமியும் இருக்கும் வந்து வெளிய அடுத்த பிரபந்தம் வெளியில் இருந்தாருக்கு அடுத்த பிரபந்தம் திருவாயணம் அதே வந்துட்டா இதுல உயர்வோட உயர்நலம் உடையவன் அவன் இப்படி வளர்ந்தவன் உயர்நலம் அவன் யாரு முதல் தனி வித்தேயோ முதல் தனி வித்தேயோ பின்பற்றுவது முடிகிற திருவாயணம் முடிக்கிற போதும் முதல் இருக்கு என்று இந்த வளர்ச்சியை பார்க்கிறோம் இந்த வளர்ச்சியில ஊந்திருக்கக்கூடிய அத்தனை சிந்தனையும் அவர்களுக்கு இதை உள்வாங்கி கணினி திருத்தாமலே நமக்கு தருகிறார் அத்தனையும் கற்றுக் கொடுக்கிறார் சுருக்கமாக இந்த சந்திரான் படி அவதாரிகள் அவதாரிகளே சந்திரான் படி வைக்காம இருக்கிறேன் முடிவு என்ன என்றால் நம்மாழ்வாருக்கும் பரதனுக்கும் சாமி பரதாழ்வானுக்கும் சாமி நம்மாழ்வாருக்கும் வரதாழ்வானுக்கும் சாமி என்பதும் சதுரத்தாழ்வானுக்கும் மகளுக்கும் இதுதான் தம்பிரான் வழி தியானம் நமக்கு ஞானப்படுத்தி காட்டுகிறது இந்த இந்த விஷயத்தை தமிழாவுடைய வரலாறு சொல்லும் விஷயத்தில் அழகவரமான பெருமாள் நாயனார் அவருடைய முதல்ல இதற்கு முன்னரே சொல்லிவிடுவார் குலத்திற்கு போன ஸ்ரீ வரதாழ்வானும் பின் சென்ற ஸ்ரீ சத்ருபுராழ்வானை போல இவரும் மதுரகர்களும் நித்திய சத்துருக்குனருக்கு நித்திய சத்துவனிரு நித்திய சத்துருக்குனரு ஏன்னு சொன்ன அடியாருக்கு அடி அடியாருக்கு அடிமை கட்டி பேசுகின்ற பதினொன்று சூழலி என்ற திருவாரணையும் பாகவத தேசத்திற்கு பாகவத பற்றி வற்புறுத்துகின்ற நெடுமாறு கட்டி என்ற பதிகமும் இந்த ரெண்டும் திருவான்மொழி ஆழமான பொருளை தத்துவ நாடுவான் அனைத்து கட்டினான் என்பதை எவ்வளவான அனுபவி எவ்வளவான கூடிய அனுபவம் இந்த சாமியத்தை தத்துவ நாடுவான் கூடிய சாமியத்தை இரண்டாவது பார்ப்பதாக மூன்று விதமான அடியார்களை பற்றி குறிப்பிடப்படுகிறது முதலிலே அடியார் சயமனை அடிமை செய்வார் போரின் அடிமை என்று மூன்று விதமான அடிமை திறத்தை நெடுமார்க்கடினை சொல்லும் நீக்கவனாகிய அடிமையை செய்த அடிமைக்கிறோம் நீக்கவனாகிய என்ற வார்த்தை வார்த்தை ஜயம் என்பது ஸ்வயம் என்ற சமஸ்கிருத வார்த்தையினுடைய தமிழ் வடிவம் ஸ்வயம் என்ற சமஸ்கிருத வார்த்தையினுடைய அடிமைகளை செய்வார் என்று எம்பெருமான் பிராமணிட்ட வழக்காக இருந்து அவன் என்ன செய்யணுமோ அதற்கு தனிமையை நினைத்தெடுத்தி இலக்குவனோ கட்டாயப்படுத்தி நானும் சிறையும் யார் வருகிறோம் என்று வற்புறுத்தி சென்றவன் அதனால நிர்பத்தியத்தில் வேலை செய்யவும் வரவன் அவனுக்கு வழக்காக இருக்கும் அதுதான் அடிமைக்குள்ள துருவமும் அதுதான் என்று அடிமை சொரூபத்தை காட்டுகிறார் ஓடிக்கடிக்க என்ற மூன்றாவது அது தத்திருக்குணம் நித்திய தத்திருக்குணம்னா மதுரை எடுத்துள்ளோம் ஏன் போது என்றால் குற்றம் என்ன குற்றம் குற்றமே இல்லாத தத்திருக்குணம் குற்றமே இல்லாத அடிக்க தத்திருக்குணம் என்ன குற்றம்னா மாதிரி ಬಡವನ ಮೇಲೆ ಸೇರ್ಕೋಣ போனா ಕೂಡ ಸೇರ್ಕೋಣ செய்வதுதான் அவனுடைய வாழ்க்கை அடியாருக்கு அடி அடியாருக்கு அடியாக இருக்கிறது அதனால ராம சௌந்தரியத்தை பார்த்து ராமனை பார்த்து அவனுடைய சௌந்தரத்திலே ஈடுபட்டு அவன் அதனாலே இவன் வரதனுக்கு இவனுடைய ஊர் வந்து விடுவோம் என்று அதை ஒதுக்கி இவரிடத்திலேயே எடுத்தான் அதனால அந்த குற்றமே இல்லாம ராமனை பார்த்து சுத்தமா அவன் பேசி சுத்தமா என்றால் கதவு நான் எதை கண்டுகொண்டான் என்றால் அடியாருக்கு அடிமையாக இருப்பது அதுதான் பகவத் தேட்டத்தின் என்ன நிலம் பகவத் தேட்டத்தின் என்ன நிலம் என்ன பாரத தேட்டத்தும் அந்த எல்ல நிலையிலே சக்கரத்தில் அந்த பாகவதத்தை வாங்கி என்ன நிலையிலே இருந்து நம்மாடு வரை நம்பிக்கிறார் இதை குறிப்பாக எங்கள் முன்பும் இப்பொழுதும் திருவாயணம் வரை வந்தோம் இந்த கருத்துக்கள் எல்லாம் எப்படி மதுரவர்கள் கணிதம் செலுத்தாமலே இது அத்தனையும் நமக்கு எப்படி கிடைக்கின்றது என்பது பகவத் விஷயம் பகவத் விஷயத்தில் எம்பெருமான இடத்துல நம்ம ஆழ்வாராக ஈடுபட்டு அவருடைய திறம் என்ன அவனுடைய குணம் என்ன அவனுடைய போக்குகள் என்ன அவனாலே இவருக்கு ஏற்பட்ட நிலை என்ன உலகின் நிலை என்ன சித்து அசித்து இவற்றை எப்படி தெரிந்து கொண்டார் ஈஸ்வர சம்பந்தம் எப்படி சித்தும் அசித்தும் அவனுடைய உடனாக எப்படி ஏன்னா உடலினை உயிரென கலந்தெங்கும் பரந்துடன் என்பதனால தலைநகரை வாழ்வது இதை எல்லாவற்றையும் உள்ளடக்கியே இந்த மதுரகதிகள் கடையில் இருந்தாங்க அதை தொடங்கி இந்த பதினோரு பாத்திரத்திலும் அவை மிக நிதானமாக அனுபவிக்க வேண்டிய பாத்திரங்கள் எளிய இருக்கக்கூடிய உடல் அவசரமாக சில சொல்கிறீர்கள் மற்றொரு விஷயம் நினைக்கிறேன் கொள்ளவன் மதுரை திருக்கோளூரிலிருந்து கங்கைக்கரைக்கு என்ன ஏற்பட்ட வந்து அப்போ அப்ப தெரிந்து கொண்ட நிலையிலே இவன் தமிழ் நிலத்திலே ஏற்கனவே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஏற்கனவே வழிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய வழிபாடுகளில் ஊறி போன ஒன்றை நினைவு கொள்கிறார் அது என்ன என்றால் சிலப்பதிகாரம் என்ற நூலே குரலிலே வெளியிட்டது வடவரையை மத்தாட்சி வானகியை நானாட்சி கடல் கடல்வண்ண பண்டோனால் கடவுள் வைத்து கலக்கினங்க கலக்கிய கை எதோதையார் கடை வைக்காமல் எதோ யார் கடை கைத்தார் கைகள் கை வைத்தால் கட்டும் கட்டணம் படிக்கிறதுக்கு கட்டணம் முதலில் தொடங்குறாரு கணினி கணி நூற்று தமிழ்நாள் கடுத்துனா பஞ்ச பெருமாள் இந்த மாயம் இந்த அற்புதமான மாயம் அவனுடைய எழுத்துடன் நீக்கித்தான் இது தமிழகத்திலே மூடி போன வழிபாட்டு முறை வழிபாட்டுகள் இன்னத்துல அதனால மகத்துக்கெல்லாம் மகத்தாக இருக்கக்கூடிய ஒன்று படவரையை மத்தாட்சி வால்மீகி நானாட்சி படவரையின் மகாமேகம் அதே மத்தாட்சி வால்மீகி என்ற பாம்பு அதே ಕಡೆಗೆ ಎಲ್ಲವರಿಗನ இருமை எல்மைக்குள்ளே இருமையான தன்னை கடைபிடித்துக் இது இளங்கோடிகளுடைய வியப்பு நாம் இதற்கு குறிப்பை சொல்லுவதில்லை மன்னிக்க வேண்டும் நான் அதை என்றால் மனிதர்கள் ஐயம் தெரிவிப்பதற்காக என்ற ஒரு ஏற்கனவே பெரும் புலவர் தமிழிலும் வடமொழியிலும் பெரும் புலவர் எனவே தமிழகத்திலே இருந்த வழிநாட்டிலே இருந்த எந்த யோக்கியதையும் அவர் மனதிலே இருந்து விடுந்தது ஆகவே இதுக்கும் ஒரு தெளிவு பெற்றதுனால இந்த தெளிவு தான் அவருக்கு தொடக்கமாகிறது கண்ணில் தமிழ் இது எதை காட்டுகிறது என்றால் மாதம் திருவாயமொழியிலே படித்துட்டார் அதனால் பிறப்பான ஒளி ஒரு நலம் விழப்பனாய் ஒளிவரும் ஒரு அது என்ன என்பது மற்றொரு கடை வெண்ண உழற்கை யாவும் எத்திரம் உடனோடு இணைந்து ஏங்கி இதை பற்றின ஒரு செய்தி நம்மளால் வரலாற்றோட நம்மளால் வரலாற்றோட இதை பற்றி என்னன்னா இந்த மாதிரி இந்த பாடல் பொழுது மூவாயிரம் மாதம் நோக்கி கிடந்தார் அப்புறம் பாட்டு வரல இப்படி ஒரு எழுதுவது தன்மையா ಓರ್ವ ಕೂಡ ಕಟ್ಟಿಕೊಡ್ರ ಅದಕ್ಕೆ ಆಟ್ಪಟ್ಟು ಇದು ಬೇಡಿಕೆಯ ನ್ಯಾಯ என்று மூவாறு மாதம் மோதித்து கிடந்தார் என்றும் என்ன அப்படின்னு நாங்கள் என்று ஆக எத்தனை பிரச்சனைகளாக தமிழினம் இதிலே மோதித்து கிடந்திருக்கிறது இந்த எளிவந்த தன்மையை மகத்துக்கு எல்லாம் மகத்தாக இருக்கக்கூடிய ஒன்று தன்னை எளிமைப்படுத்திக் கொண்டு இன்னும் கூட திறமையாக கட்டுப்படுகிறான் கட்டுப்படுகிறது அந்த அன்பு கைக்குள்ளே தன்னை கட்டிக் கொள்கிறது இது தோற்றம் கணிதத்திற்கானுடைய ஆர்வம் அதை எளிமன்ற தன்மைதான் ஈஸ்வனுடைய சௌலபியம் எம்பெருமானுடைய எளிமன்ற தன்மைதான் அவரை எல்லா கோள்களுக்கும் அடிக்கிறது இதுதான் நம்முடைய வியாக்கியான அவன் கேட்டிய யானை அந்த யானை என்ன செய்கின்றது தன்னை காட்டிக் கொள்கிறது தாரை வடித்து அதன் மீது முதல் ஏறி கொள்வதற்கு உதவி செய்கிறது அது போல இவன் என் ஆணை என் அர்த்தம் என்று நாட்டி போகும் ஆண்டவர்களுக்காக மூகாட்டுவதற்கு அனைத்தையும் எப்படி கையில் அணைப்பது என்பதற்காகவும் எடுத்த அவதாரம் ராமாவதாரம் விதும்பையும் நிலத்தையும் தேவத்தை ஆட்கொள்வதற்கு உதவிகரமானதாக அறியணும் உரத்தினால் கோபத்தினால் முகத்தினால் சீத்த தோடு அழுத்துவது எப்படி என்பதற்கு நரசிம்மாவதாக இப்படி அத்தனை விஷயங்கள் இந்த தாற்பயம் எல்லாவற்றையும் அடிப்படையாக கொண்டது எது என்றால் அவன் மிக அறிவு தன்மை அதனால எளிவரும் இயல்பினம் என்று உமாளர்களுக்கு கண்ணும் திருத்தாவினால் கண்ணப்பண்ணிய பெருமாயம் என்னக்கனில் அணி தெருவும் நபி என்னக்கால் அனைத்தும் அமுகவும் என்ன பாத்திரங்கள் எத்தனையும் நீங்கள் அறிந்தது இருந்தாலும் அதனால குறிப்பாக இந்த ஒற்றுமை திருவாரூரை கணிதம் இருக்காமலும் விஷயம் நம்மாழ்வாழ்த்து பகவத்கீதையத்தில் அனுபவித்தாரோ அந்த போக்கிலே அத்தனையும் நம்மாழ்வாழத்துல மதுரை கோவிலில் அனுபவித்தோம் அதனால தேவு மத்தடியேன்னு தேவு மத்தடியேன் இதுவெல்லாம் நம்மாழ்வா அப்பொழுது தற்பொழுது என் ஆறாவதையும் சொன்னார் அன்னை போகும் நம்பி என்னக்கால் அன்னைக்கு நம்மோடு என் நாளுக்கே வேண்டும் அவர்களுக்கு அடைய சொல்லும் எங்கொருமானிடத்துல நம்ம ஆழ்வார்கள் அதை நம்ம ஆழ்வாரிடத்துல மதுரை கண்ட கலக்க ஏழு கடவுள் ஏழு மலை உலகேழும் கழியக்கடாய உலக தேர்கோடு சென்ற மாயமும் உட்பட மற்றும் பல இலக்கை யானை இலக்கை சங்கம் இவையுடைய மாணவர் மன்னனை மலக்குடை நான் உடைய மலக்குடை நான் என்று நம்ம ஆழ்வார் சொல்வதை நாவினால் திங்கேன் என்ற நாவினால் அழைத்து இடமாக புகுந்தேனே என்றார் நீங்கள் அழைத்து இடமாக புகுந்தேனே என்றார் இவர் வேண்டினேன் அவன் உடனடிமையே நேரினேன் அவன் உடனடிமையே என்றார் கண்ணமல்லாத தெய்வம் இல்லை என்றார் தேவம் வந்தார் ஏன் என்றார் வாழி இலக்கிலம் என்றார் மாட்டனார் வாழி இலக்கிலம் இவர் வாழி திருவினை என்றார் இங்கே திருந்திகளுக்கு இழத்துடன் என்று மலர் சிறிதந்தாயிரம் நம்பிக்கை ஆள் நம்பிக்கை நம்பி என்ற சொல்லில் இருக்கிற விதஜம் அந்த நம்பி என்ற சொல்லுக்குள்ள பார்த்தோம் அதுவே நினைப்பூட்டக்கு எதைன்னா போர்பூட நம்பி போர்பூட நம்பியாக வந்தார் அப்புறம் பின்னாக பெரிய நம்பி மாரண நம்பி இவைகளையெல்லாம் சேர்த்து பார்க்கலாம் அந்த பதத்தை உடைஞ்சது தாயாய் தந்தையாய் வாங்கி நீத்தன் மணிமன்னன் என்றையே என்றார் நம்மாழ்வார் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆயுதம் துணையாக தொடங்கும் என்றார் அவர்கள் ஆயுதம்தான் ஆயுதம் என்றார் நம்மாழ்வார் என்னை ஆயுதம் தன்மையம் நம்ம என்றார் முதல்கள் நானே கடியனாய் கஞ்சனை கொன்ற பிரான் கடியனாய் கஞ்சனை கொன்ற பிரான் தக்கதி தடவோவன் இந்த நீர் என்ன குரல் என்று மதுரை பேசினான் நானே எந்தனதே இருந்திருந்தேன் நானே எந்தனதே இருந்திருந்தேன் ஆனால் நம்பினேன் பிறப்போடு தன்னை மதுரை எமக்கு மேல் எழுதிருக்கும் மா பதிவு என்று நம்மளால் மாணவர்களுக்கு எழுப்பிடப்பும் என்ன தன்னை இந்த வழிபாடு செய்யும் என்றார் நம்மாழ்வார் நின்று தன் புகழ் எத்த அடைந்தான் என்றார் மாதிரி ஒட்டு மூமணி என்னை நிகழ்க்க என்றார் என்று என்னை ஏடுகிறன் காண்கிறேன் என்ற ஒரு மயாபரம் அதிகம் மாறினான் தொடக்கம் எதுவும் தொடக்கம் என்னன்னா இவங்க எழுதியும் அடைய எங்குமே மந்தங்கள் கடவோ நடுவோம் அப்படின்னு அருள்மையவன் என்ற நம்மாழ்வார் இவர் அருள்கட்சியே ಬೇರೆಯಲ್ಲಿ ಮೆಣ್ಣಿನಗಡೆ ಹೋಗುವುದ ಬೇರೆಯಲ್ಲಿ ಮೆಣ್ಣಿನಗಡೆ ಹೋಗುವುದ ಮಾಡುವ ಯೋಚಿಸುತ್ತಾರೆ ಮೇಕಪ್ ಮಾಡಿ ಅನ್ನೆಂದು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ ಅವರಿಗೆ ಮೇಕಪ್ ಮಾಡಿ ಅನ್ನೆಂದು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ ಹೊಳೆ ಹೊಳೆವಿನಾಡಿ ದೈವನ ಬೆಳೆಯುವರು ಇರುವೇದರು என்று நம்மாழ்வார் வழிவிலாடி செய்ய ஆட்டுக்கதாக அடிமை பயணங்களை கணிந்திருந்தாங்க ஆட்டுக்கதாக ಕಾಲವನ್ನು ಮಾಡುವ ಅಂದರೆ ಇವರ ಆಟೋಕ ದಾರಿಯಲ್ಲಿ என்னை பொருளாக்கி அடைய கொண்டார் என்று நம்மாழ்வாரை சொல்றார் பகவத்கீதையில நம்மாழ்வார் பயன்றார்களும் வாங்கலார்களும் செயல்களாக திருத்திக் கொண்டு விடுவான் போகும் ஓரமரப்பாறைகள் பத்தாம் முப்பத்தி மூணு ஓரமரப்பாறை தன்வாகிய அங்கேயோ நம்மாழ்வார் ஓரமா இருக்குவாங்க அன்பாய திராட்டி அன்பாய நான் செய்வோம் அதுலேயே அந்த பாசகத்திலேயே முன்னில பாசகத்திலையும் இடையில அற்புதமான விளக்கம் இந்த பெரிய ரெண்டு வழியும் இருக்கு நகராட்சி வேறுதான் இந்த அருமையாக விளைக்கிறார்கள் நமக்கு அதை அப்படியே மதுரகளை வாங்கி தென்புருவோர் நம்பிக்கை அன்பனாய் தென்புருவோர் நம்பிக்கை அன்பனாய் அவர் உலகம் படைத்தான் கவி என்ற நம்மாழ்வார் இவர் மதுர கவி என்றார் உழைக்க வந்தாருக்கு வைகுந்தமானம் தம் ஊரெல்லாம் என்றார் நம்மாழ்வார் நம்புமாறுபடி வைகுந்தம் காண்கிறேன் என்று மதுர இதில் ஒரு நயம் மதுரகவி என்று நம்மாழ்வார் பிழைத்தவர்கள் என்ற நோக்கம் அற்புதமாக நூத்தி இரண்டு குணங்களிலே நம்மளுடைய பிரபந்தங்கள் அத்தனையும் அத்தனையும் நான் மனிதரை ஒட்டி விடுகிறது நூத்தி இரண்டு பாசுரத்தில் மணவாளமானவர்களுடைய செவ்வாய்களை முகந்தாலே தோன்றுவதற்கு முன்னாலேயே தோன்றுவது உமாழ்வார் பிரேசம் தே மதுர கவி பாடும் மா மதுர கருத்து ஹே மதுர கவி ராசன் பாடும் மா மதுர கவி போய் அப்போ மதுர கவி சொன்ன சொல் நம்புவாழ்பதி வைகுந்தம் காமினே என்று இந்த மதுர கவி எது மதுர கவி என்றால் எது மதுர கவி மதுர கவி என்ற இந்த அடியாணி குறிப்பிடுகிறதா அவனுடைய கவி நம்மாழ்வாருடைய கவிகள் அதை குறிப்பிடுகிறதா மாதேவர்களுக்கு சம்பந்தம் அவர் வழிபந்து ஒவ்வொரு வயசுதானே சம்ராட்டம் ஆழ்வார் அந்த மதுரகன் அந்த கைகள் தான் மதுரகத்தை சம்பந்தம் அதை நான் நம்புகிறேன் நான் நம்பினேன் நம்புவது நம்புவார் பற்றி வைமுகம் காட்டினேன் ஏதோ ஓரளவுக்கு இருக்கிறேன் எல்லாவற்றையும் பூர்த்தியாக சொல்லிவிட்டேன் என்று சொல்லுவதற்கு குறைகளை மன்னிக்க வேண்டும் என்னுடைய குறைகளை மன்னிக்க வேண்டும் ஏதோ இதிலே அனுபவம் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இந்த அழகிலே வந்து அருளிக்கு அழகிலே வந்து அடியன் சொத்தப்பட வேண்டும் என்று அவர் நினைத்ததுனாலே அத்தனைக்கும் இதுவரை நாம பார்த்தது அத்தனைக்கும் ஞானமாக அந்திராம்படி சொல்லக்கூடிய அதான் அந்திராம்படி வார்த்தைகளிலேயே இப்படி நம்மாழ்வார் தன்னை கழித்து கர்மபவன் இருக்கிறார்கள் அடியாருக்கு அதுவே பதிவின் துறவழின் மூன்றிலே அடியார்கள் ஆன்மாவுக்கு சொரூபம் அது என்று அண்ணா நெடுமா நெடுமாற்கடியில அந்த அடியாருக்கு கணிவின் செய்யறது பரமபுருஷார்த்தம் என்று நிலைநாட்டும் அதனால தர்மபட்ச நிச்சராகும்படி பணியாருடைய உபகாரத்திற்கு பிரதிபகாரம் இல்லை என்று முதல் என்ன பிரதிபகாரம் இல்லை என்று உணர்ந்து அவரது குணானுபவமே வாழ்வார்கள் என்னுடைய வாழ்க்கை கிடைக்கிறது அவருடைய குணானுபவம் தன்னுடைய வாழ்க்கையாக தன்னுடைய பிரீதிக்கு போக்கு விடாது அம்மாவார் பிரீதிக்கு போக்கு இது போல மதுரவிடம் தன்னுடைய பிரீதிக்கு போக்கு விடாக பகவத் விஷயத்தில் ஆழ்வாருடைய போக்கியதையே சிறப்பாக அவருடைய மகத்துவத்தில் இழிவதும் இசைப்பதும் குருவும் நம்பி பாவன் பாடி தெரிவன என்று சொல்லுறேன் யாழ்மை நடந்ததை என்று நம்மாழ்வாரே கூப்பிடுகிறார் ஆன்மாவுடைய ராக எப்படி என்று நம்மாழ்வார் கூப்பிடுகிறார் அதை ரொம்ப நடித்து ஆயிருந்தான் பிரகலாதன் எண்ணிற்கு செல்லும் போது ரொம்ப நடித்து செல்கின்றனர் அதை இசைப்பதும் இயம்புவதுமே மதுரகவிக்கு தேகையா கிடையாது மதுரகவியினுடைய தேகையாக கிடையாது கணிதத்திற்கான முழு அதுதான் அவருடைய தேவையான அப்படி அவர் விஜயீகரித்த பகவத் விஷயத்திலே நில்லாதே ஆழ்வாரளவும் அம்மாழ்வார் அம்மாழ்வார் பகவத் பகவத்கீதையோடு நில்லாக ஆழ்வார் அளவும் வரும்படியாக மதுரவிசன் பாட்டிலே இசைத்து பகவத் கிருபையிலும் பகவத் கிருபையை காட்டிலும் ஆழ்வாருடைய கிருபையை மிஞ்சி நிற்கிறது என்று நிலைநாட்டுகிறார் இதைத்தான் நாம் இந்த ஆண்டத்தின் அதனுடைய பொருளை நிறுத்தி யோசிக்க வேண்டும் கண்ணினம் சிறுத்தாம்பு என்ற இந்த அற்புதமான பிரபந்தத்திற்கு அருளப்பட்ட கையன்கள் இரண்டு ஒன்று வடமொழியில் மற்றது தமிழில் அந்த வடமொழி தனியம் நம்மாழ்வாருடைய உபனிஷதமான அந்த பிரபந்தத்தை இசைபாடி திருவதே இசைபாடி திருவதே பொழுதுபோக்கு அதுவே உஜ்ஜீவனம் என்று நிலைப்பாட்டிலே இருந்த மதுரகவியனுடைய தன்மை எனக்குள்ளே நிலைபெறட்டும் என்று வேண்டுகிறது தமிழ்த்தனியனோ வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் வன்குருகூர் ஏறு ஏறு எங்கள் வாழ்வாம் என்றேத்தும் மதுரகவியார் எம்மை ஆழ்வார் என்று மதுரகவி நிலையை சொன்னபடி மதுரகவி நிலையை சொல்லி அந்த நிலையிலே அந்த மதுரகவியே நமக்கு சேட்டி அவரே நமக்கு அரண் அவரே காவலர் என்று நிறுவுகின்றது இது இந்த அனுபவம் திரட்சியாகி பிரபந்தத்திலே திவ்ய பிரபந்தத்திலே மையமாக சிறுத்தாம்பை நிறுத்துவதற்கு காரணம் என்று மணவாள மாமனிகளுடைய அனுபவம் மணவாள மாமனியின் அனுபவம் இந்த தனியனில் இருக்கக்கூடிய பொருளையே வற்புறுத்தி தருகின்றது அதுவே அவருடைய நிலை என்று காட்டுகின்றது அதாவது சாஸ்திரமான கணினன் சிறுத்தாம்பு தமிழ் பதிகம் திருமந்திரத்தின் நமசத்திற்கு ஈடு என்றே செய்திய சான்றோர்கள் அருளி செயலின் நடுவே இதை அமைத்தனர் என்று மணவாள மாமுனி அறிந்துவிடுகிறார் இது உபதேச ரத்னமாலை நமக்கு தருகின்ற செயல் நமசத்தின் பொருள் என்றாலே அவர் எதை குறிப்பாக சுட்டிக்காட்ட விரும்புகிறார் என்றால் அடியாருக்கு அடிமைத்திறம் பகவத் சேஷத்தின் எல்லை நிலம் பாகவத சேஷத்துவம் என்றும் அடியார்க்கடிமை என்றும் எப்படி திருமங்கை ஆழ்வார் முதலாக உபதேசம் பெற்று நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்ன நாமம் என்று சொல்லி பின் அனுபவ ரீதியாக எல்லா தலங்களையும் சென்று சேவித்து அனுபவித்து நின் எட்டெடுத்தும் கற்று உற்றதும் உன் அடியார் கடிமை என்று ஒரு கற்றதாக கல்வியை நிறுவுகிறார் அதனாலே பாகவத தர்ம நெறி என்று போற்றப்படுகின்ற இந்த நெறிக்கு கண்ணனிஞ்சிருத்தாமினுடைய சாரத்தை கொண்டு மணவாள மாமணிகள் நம்மாழ்வார் இரண்டு திருவாய் மொழிகளில் பயிலும் சுடர்மொழி என்ற திருவாய்மொழியிலும் நெடுமார்க்கடிமை என்ற திருவாய்மொழியிலும் சொல்லுகின்ற அந்த அடிமை சிரத்தை குறிப்பாக நெடுமார்க்கடிமை திருவாய்மொழியிலே அடியாருக்கு அடிமை செய்வது என்பது பாகவத கைங்கரியம் என்று வற்புறுத்தி அதையே முடிவாக மதுரகவி சொல்படி அதையே நிலையாக பெற்றோம் என்று மணமாவள மாமன்களை உறுதி கொள்ளச் செய்கிறது அதைத்தான் அவருடைய ஆர்த்தியிலே பெருவெள்ளமாக மண் இறைச்சியில் மாறன்கரை உணவாக பெற்றோம் மதுரவி சொற்படியே நிலையாக பெற்றோம் என்று நம் வாழும் முறைமையை எடுத்து காட்டுகிறார் மாறன் கலையும் மதுரகவி நிலையில் ஐக்கியமாகி விளங்குவதை அனுபவித்தோம் இந்த வாய்ப்பை நமக்கு அருளி செயல் அரங்கு பரம்ப போக்கியமாக்கிற்று அரங்கிற்கும் மதுரகவிக்கும் தலையிலால் கைமாறிலேன் வேறொன்றும் நான் அறிவேன் வேதம் தமிழ் செய்த மாதம் ஜடபோகன் வன்குருவோர் ஏழு வன்குருவோர் ஏழு எங்கள் வாழ்வான் என்றேற்றும் மதுரகவியார் எம்மை ஆழ்வார் அவரையே அறியும் ஆழ்வார் திருவுடைய திருமணம் இடையனை ஒரு பொருட்டாக என்னை பேச வைத்த அவருடைய அன்புக்கு தலைவராக